இயலாதனை இகழாதே மாமணினும் கூற சீதல தாத்தனி வாழ்வுறையதும் ஒரு நாளே அவர் பாடிய துணி செய்யாவது நாரதனா காணிடை கூடிய சேவக நாயக மாமயி உடையோரே தேவி மனோமணி ஆகி பராமரை தென்மொழியாதல் சிறியோனே சிறுயர் சோழ